الحمد لله الحمد لله والصلاة والسلام على عباده الذين أما بعد بعد قال الله الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الرحمن الرحيم قد بينا لكم الآيات إن كنتم تعقلون تلك الأمثال نضربها للناس وما يعقلها إلا العالمون صدق الله مولانا العظيم قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليها كما قال عليه الصلاة والسلام மரியாதைக்குரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே நமக்கு முன்னாலே அரிய பெரிய கருத்துக்களை அள்ளித்தந்து அமர்ந்திருக்கும் என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர்கள் மௌலானாக்கள் அதிரத்மார்கள் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே என்னுடைய தலைப்பு எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற தலைப்புக்கு நான் வருகிறேன் அதாவது இஸ்லாமும் அறிவும் அல்லது பகுத்தறிவும் அறிவு என்றாலே பகுத்தறிவுக்கு தான் சொல்லுவது ஆட்டுக்கும் அறிவு இருக்கிறது குதிரைக்கும் அறிவு இருக்கிறது கோழிக்கும் அறிவு இருக்கிறது அது ஐந்தறிவு ஆறாவது அறிவுக்கு பெயர் தான் பகுத்தறிவு அறிவு என்று சொன்னாலே அது பகுத்தறிவை தான் குறிக்கும் அது அவைகளுக்கு இருக்கிற அறிவு என்ன சாப்பிட வேண்டும் எல்லாத்துக்கும் தெரியும் மிருகங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஐந்தறிவு நமக்கும் இருக்கிறது அது அல்லாமல் ஆறாவது ஒரு அறிவு இருக்கிறது இஸ்லாம் அறிவுக்கு கொடுத்திருக்கிற இடம் இந்த உலகத்திலே இன்று வரை யாரும் அறிவுக்கு கொடுத்ததும் இல்லை இனி கொடுக்க போவதும் இல்லை இஸ்லாம் அறிவுக்கு எந்த ஸ்தானம் கொடுத்திருக்கிறதோ அந்த ஸ்தானத்தை இந்த உலகத்திலே யாரும் இதுவரை கொடுத்ததும் இல்லை இனி கொடுக்க போவதும் இல்லை ஒண்ணு விட்டு போச்சு அதற்கு சீட்டு வந்துச்சு யாருக்கு குருசேவுக்கு சீட்டு வந்துருந்தாங்க அப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு அதை வந்து சொல்லணும் அதை சொல்றதுக்கே சொல்றேன் எனக்கு எனக்கு இல்ல ஒருத்தருக்கு சீட்டு வந்துச்சு அந்த காலத்துல அந்த காலத்துல அவர் என்ன எழுதியிருந்தார் இவர் பேசுறது பிடிக்கல இப்ப நான் சொன்ன பாருங்க அது குரான் பத்தி அது மாதிரி பிடிக்கல அவருக்கு அவர் ஒரு சீட்ல எழுதி கொடுத்து விட்டார் அங்க உட்கார்ந்து சீட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க விரிச்சு பார்த்தா அதுல எழுதி இருக்கு இவர் பேச்சாளர் சொன்னாரு எல்லாரும் எழுதிட்டு கையெழுத்து போட மறந்துருப்பாங்க இவர் கையெழுத்து போட்டுட்டு எழுதுறதுக்கு மறந்துட்டாரு எழுதிட்டு கையெழுத்து போட மறந்துடுவாங்க இவர் கையெழுத்து கையெழுத்து போட்டாரு என்னண்டு முட்டாண்டு எழுத மறந்துட்டாரு இதாங்க நெத்தி அடிங்கிறது அடிச்சாலும் அப்படி அடிக்கணும் பேச்சு சாதுரியம் இருக்கு அல்லாஹால சில பேருக்கு கொடுத்திருக்கிறார் ரெண்டு கவிஞர்கள் மிர்சா காலிபும் மிர்சா பேக் இன்னொருத்தரும் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில மாம்பழம் வந்து வெளியே உட்காந்து வீதியில் உட்காந்து அந்த வடநாட்டுலாம் பழக்க இருக்குது தெருவில் உட்காந்து சேர் போட்டு சாப்பிடும் போது மாம்பழம் கொண்டு வந்தாங்க மிர்சா காலிபுக்கு மாம்பழம் தான் ரொம்ப பிரியம் அவர் மாம்பழம் வந்த உடனே அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தோலெல்லாம் போட்டிருந்தார் இந்த இன்னொரு சாயர் இருந்தார கவிஞர் அவருக்கு மாம்பழம் தான் பிடிக்கவே பிடிக்காது ஏதோ காரணம் இவர் மாம்பழமே சாப்பிடல மாம்பழத்தோட அவர் சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே போட்டுக்கிட்டே இருக்கிறார் அந்த பக்கம் ஒரு கழுத வந்துச்சு கழுத எல்லாம் திங்கி சிலது திங்காது அது ஒன்றும் புகையில திங்காது ஏன்னா நமக்கு வேணுங்கிறதுக்காக அது விட்டுரும் அது திண்டுட்டு நமக்கு கிடைக்காத போயில சுருட்டு அதுல தான் செய்யணும் பீடி அதுல தான் செய்யணும் சிகரெட் அதுதான் செய்யணும் அப்படி இழுத்தா எங்க போகுங்க மூளை இங்க வந்துடும் மூக்குப்பிடி இழுத்தா அது மூளைக்கு போய் அப்படியே சுறுசுறுப்பு பேசு இதெல்லாம் அதுல தான் செய்யணும் அதனால அது தேவைன்னு சொல்லி அது சாப்பிடுறது இல்லை கலந்து செஞ்சது இல்லை அதனால எல்லா பயிர்களுக்கும் பாதுகாப்பு வேலி போட்டிருப்பாங்க இந்த புகையிலைக்கு மட்டும் வேலி போட வேண்டிய அவசியம் இல்லை எந்த மிருகமும் திங்காது கழுதை திங்காது மாடு திங்காது ஆடு திங்காது எதுவும் திங்காது அதே போல கழுதை இருக்குது மத்த காகிதத்தை கூட திங்கும் மாம்பழ தோல் திங்காது அப்ப அது வந்துச்சு மோந்து பார்த்துட்டு விட்டுட்டு போயிருக்கு அப்ப இவர் மிருஜா காலி மாம்பழத்தை விரியமா சாப்பிடுறாரு அப்ப இவர் சொன்னாரு அந்த கூட இருந்தவர் சொன்னாரு பாருங்க கழுத கூட திங்க மாட்டேங்குது மாம்பழத்தை நீங்க எப்படி தின்னு தின்னு திங்கிறீங்க கழுத கூட திங்க மாட்டேங்க அவர் கேட்டு கழுத தான் திங்காதுன்னு சொன்னாங்க எப்படி ரெண்டு பேரும் சாயம் கழுத கூட திங்கலன்றாரு அவர் சொன்னா கழுத தான் திங்காதுன்றாரு இந்த கூட தாங்கிற வார்த்தையில தான் வித்தியாசம் உறுதுல ரொம்ப நல்லா எழுதியிருக்கு கதே भी नहीं காத்தே அவர் சொன்னார் கதே ஹி नहीं காத்தே அவர் சொன்னார் கதே भी नहीं காத்தே அவர் சொன்னார் கதே ஹி नहीं காத்தே ஒரு தெரிஞ்சா என்ன ருசி அதுக்கு எனக்கு சொன்ன அது சொன்னது யாவும் வந்து இஸ்லாம் அறிவுக்கு கொடுத்திருக்கிற இடம் இந்த உலகத்திலே வேறு யாருமே இதுவரை இன்று வரை கொடுத்ததும் இல்லை நான் சொல்லுகிறேன் கொடுக்க போவதும் இல்லை உலகத்திலே அறிவு வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை அறிவோடு செயல்படுங்கள் என்று மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை அறிவை உபயோகியுங்கள் என்று மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை அறிவை பிரயோகியுங்கள் என்று மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை உங்களுடைய அறிவுக்கேற்ப சுரக்கத்திலே அந்த சூயரும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கு உங்களுக்கு அறிவு எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்று அதற்கேற்ப சொர்க்கத்துடைய அந்தஸ்துகளிலே கூடுதலாக உங்களுக்கு இருக்கு அறிவுக்கேற்பத்தான் சொர்க்கத்துடைய அந்தஸ்துகள் இருக்கின்றன ஹதீசனுடைய வாசகம் சரியாக ஞாபகம் இல்லை ஆகியனாலே நான் சொல்லவில்லை அறிவு அவ்வளவு முக்கியமானது وما يعقلها إلا العالمون إن كنتم تعقلون تلك الأمثال نضربها للناس وما يعقلها إلا العالمون ஆயா இந்த அத்தாட்சிகளை எல்லாம் ஆதாரங்களை எல்லாம் வானத்தை பற்றி சூரியனை பற்றி கிரகங்களை பற்றி பூமியை பற்றி தண்ணீரை பற்றி பழத்தை பற்றி தாவரத்தை பற்றி தானியத்தை பற்றி உங்களை பற்றி உங்களுடைய மனைவியர்களை பற்றி உங்களுடைய குழந்தைகளை பற்றி செல்வத்தை பற்றி அரசியலை பற்றி பொருளாதாரத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி அத்தனையை பற்றியும் அல்லா சொல்லிவிட்டு சொல்லுகிறான் இன் குந்தும் தாக்கிறோம் உங்களுக்கு அறிவிருந்தால் இதை விளங்குவீர்கள் யாருக்கு குரான் விளங்கலையா அவங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம் மேல்படி இல்லைன்னு அறிவு வேண்டும் குரான் விளங்குவதற்கு முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்களை விளங்குவதற்கு அறிவு வேண்டும் மார்க்கத்தை விளங்குவதற்கு அறிவு வேண்டும் அறிவில்லாமல் மார்க்கத்தை விளங்க முடியாது ஆனால் அறிவு எது என்பதையும் விளங்க வேண்டும் வெறும் அறிவுப்படி நடப்பதற்கு பெயர் அறிவல்ல ஆசையை அடக்கி வாடுவதற்கு பெயர் தான் அறிவு மனிதனுக்கு ஒரு புறம் ஆசையும் அமைத்திருக்கிறான் அறிவையும் அமைத்திருக்கிறான் மிருகங்களுக்கு ஆசை தான் அது எப்படியும் செயல்படும் மிருகங்களுக்கு ஆசை தான் அது எப்படியும் செயல்படும் மலக்குகளுக்கும் அறிவு மட்டும்தான் அவர்கள் அல்லாஹ் சொன்னபடிதான் செயல்படுவார்கள் அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக அவர்களுக்கு செய்யவே தெரியாது மிருகங்களுக்கு ஆசை மட்டும் வைத்து அல்லாஹ் படைத்தான் மலக்குகளுக்கு அறிவை மட்டுமல்ல வைத்து அல்லாஹ் படைத்தான் மனிதர்களுக்கு அறிவு ஆசையும் இரண்டையும் வைத்து அல்லாஹ் படைத்தான் எங்கே உபயோகித்தாலும் அறிவும் வரும் ஆசையும் வரும் வெறும் அறிவோடு யாராலும் வர முடியாது ஆசையும் வரும் எல்லா இடத்திலும் ஆசை வரும் ஆசையை கட்டுப்படுத்தி வருகிற அறிவுக்கு பெயர் தான் அறிவு ஆசையை அடக்கி வைத்து அந்த ஆசையை எந்த வழியில அல்ல உபயோகிக்க சொன்னான் அந்த வழியில உபயோகித்துக் கொண்டு நிறைவேற்றிக் கொண்டு ஆசை நிறைவேற்ற வேண்டாம் என்று அல்லா சொல்லவே இல்லை அதற்கு அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதினார்கள் மன்ஹர்ரம ஜீனத்தல்லாஹ் இல்லத்தை அகரஜலை பாதிகி மன்ஹர்ரம ஜீனத்தல்லாஹ் இல்லத்தை அகரஜலை பாதிகி அல்லாஹ் அடியார்களுக்காக வேண்டியே உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த அழகுகளை இந்த அணிகலன்களை அனுபவிக்க வேண்டாம் என்று யார் சொன்னது அல்லாஹ் படைத்திருப்பதே உங்களுக்குத்தான் இந்த அழகெல்லாம் உங்களுக்குத்தான் இந்த அணி எல்லாம் உங்களுக்குத்தான் இந்த அணிகலன் எல்லாம் உங்களுக்குத்தான் உலகத்தோடு ருசி எல்லாம் உங்களுக்குத்தான் உள் கவிகளுங்கள் மண் யார் உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னது வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறேன் நான் சொல்லி இருக்கிறேன் இன்னமா ஹர்ரம ரப்பியல் பவாஹிஷமா வஹர என்னுடைய ரப்ப ஹராமாக்கி இருக்கிறான் எதை எது கெட்டதோ எது தீயதோ எது அசூசையோ எது அசிங்கமோ அதைத்தான் ஹராமாக்கி இருக்கிறான் அழகானவற்றை அல்லா ஹராமாக்கவே இல்லை உண்மையான ஆசை எதை கொண்டு நிறைவேறுமோ அதை அல்லா ஹராமாக்கவே இல்லை உதாரணத்திற்கு சோதர்களே பாலுணர்வு இல்லாதவர்கள் யார் தான் வேண்டுமா ரதி அல்லாஹு இரவு முழுவதும் தொழுது இருக்கலாம் அவர்கள் வேண்டுமானால் இரவு முழுவதும் அழுது இருக்கலாம் ஆனால் இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருக்கிறவர்கள் உணர்வை மறந்து வயது வந்த பிறகு காலாகாலத்திலே கல்யாணம் செய்யாவிட்டால் பிறகு எப்படி வாழ முடியும் திருமணம் என்பது தேவையான ஒன்று மனைவி என்பது அத்தியாவசியமான ஒன்று மனைவி இருப்பது உலகத்திலே இரண்டு உலகத்திலே ஒரு காரியம் இன்னும் சில காரியங்கள் இருக்கு ஒரு காரியம் ஆதமலை இஸ்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது கயாமத்து வரை இருக்கும் சொர்க்கத்துக்கு போனா கூட இந்த இது இருக்கும் ஊரிலின்கள் சுத்தி நிற்பாங்க அதுதான் வேலை அங்க வேற வேலையே இல்லை பகலும் இல்லை இரவும் இல்லை இரவுக்குத்தான் இந்த காரியம் தான் இரவே இல்லை இந்த காரியம் இருக்கிறது என்ன செய்யலாம் தூங்குறதும் இல்லை தூங்கினாலும் சரி ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்லலாம் அந்த அம்மா நிம்மதியா தூங்கலாம் அதுவும் இல்லை எழுபது எழுபதாயிரம் ஊரில் இருந்த சோதர்களே எழுபது எழுபதாயிரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எழுபது பேர் எழுபதாயிரம் ஊரில் இருக்க நம்ம கூட இது தீன்கள் இங்க இருக்கிறது அங்க இருப்பது எழுபது எழுபதனாயிரம் ஒரு ஆளுக்கு இங்க ஒண்ணுக்கே தட்டு தடுமாறி விழுந்து புரண்டு அடிச்சு உதச்சு சண்டை போட்டு என்ன பண்றது சரி அட்ஜஸ்ட் பண்ணி போறதா ஒண்ணுக்கே ஒண்ணுக்குன்னா ஒண்ணுக்கு போறத சொல்லல ஒரு மனைவிக்கே அங்க எழுபது எழுபதாயிரம் என்னங்க எழுபதாயிரம் ரூபாய் ஒன்னா ஜோபில் வைக்க முடியாது எழுபதாயிரம் ஹூர்லீன்கள் எப்படிப்பட்ட ஹூர்லீன்கள் வர்ணிக்க தெரியாது ஹதீசிலே வந்திருக்கிறது அந்த தலையில இருக்கக்கூடிய முக்காட்டு துணி இந்த உலகம் உலகம் முழுவதும் உள்ள பொருளை விட விலை உயர்ந்ததாக இருக்கு ஒரு துணி எப்படி இருப்பார் அல்ல வைத்திருக்கிறான் வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்த உலகத்திலும் அனுபவிக்க சொல்லி இருக்கிறான் அதை பற்றி சுருக்கமாக ஒன்றை சொல்லி அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா நிச்சயமாக நிறைவேற்றுங்கள் அது சுண்ணத்து விடவே கூடாது இஸ்லாத்திலே எல்லா ருகுபானியத்தின் இஸ்லாம் துறவரம் இதைத்தான் சொன்னார்கள் எனக்கு நான் கல்யாணமே வேண்டிய யாரும் இருக்கக்கூடாது ஏன்னா சாப்பிடாமையே இருப்பேன் ஒருத்தன் சொன்னா கடைசி பசியோட வந்து அவர் திருட ஆரம்பிச்சிருவான் திருடி சாப்பிடுவான் கல்யாணமா முடிக்காமலே இருக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் வயசு வந்த பிறகு இல்ல வாஷா இல்ல எங்கேயோ திருடுறான்னு இருக்கும் திருட்டுத்தனம் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியும் திருட்டுத்தனமா என்ன செய்கிறான் அர்த்தம் இருக்க முடியாது அங்கே தண்ணீர் இருக்கிறது அணை போதுமானதாக இல்லை என்றால் அணை உடைத்துக் கொண்டு வராதா தண்ணீர் இருக்கிறது அணை கட்ட முடியாது ஆனா உடைச்சுக்கிட்டு வருமா வராதா இதுதான் நடக்கிறது உலகத்தில் ஆனால் இந்த ஜின்சி அதாவது பால் உணர்வை பூர்த்தி செய்ய செய்ய வழி என்ன தெரியுமா எங்க வேண்டாலும் பாருங்க ரோட்ல பாருங்க காட்டுல பாருங்க பஸ்ல பாருங்க பஸ்ல முன்னால ஒருத்தி நின்றா பின்னால நின்று முதுக பாருங்க ஆசை தீருமா இதுல எல்லாம் போஸ்டர் பார்த்துக்கிட்டே பாத்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு வயசானவர் பார்த்தார் போஸ்டர் ஏன்னா அசிங்கமா இருந்துச்சு அப்படின்னு போயிட்டார் அடுத்து வரும்போது பார்த்தா ஒரு பையன் அந்த போஸ்டர் கிழிச்சுக்கிட்டு இருக்கான் இவருக்கு ரொம்ப அற்புதமா போச்சு ஆகா நம்ம பையன் எவ்வளவு முன்னேறிட்டான் அசிங்கமான போஸ்டர் எல்லாம் கிழிக்கிறானே தம்பி சபாஸ் நீ எங்க பழகின இந்த நல்ல பழக்கத்தை எங்க கிழிக்கிறிய அப்படின்னாரு போங்க பெரியவரே இதுல இருக்கிற ஒரு காட்சி கூட அங்க படத்துல இல்லை அதுக்கு தான் கிழிக்கிறேன் சும்மா ஏமாத்த போட்டு வச்சிருக்கான படத்துல வரலையா இப்படி இந்த போஸ்டர் பார்த்துக்கிட்டே நிக்கிறானே இனி நடுப்பக்கத்தை பார்த்து பார்த்து அதாவது போஸ்டரோட போயிடும் இங்க வீட்டுல வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என்னடா கிடைக்கும் இது இழுத்து வார்த்தம் பார்த்துக்கிட்டே இருக்கா சரி நான் சொல்றேன் எப்போ அடிக்கடி பல தடவை இங்க சொல்லியிருப்பேன் பேப்பர்ல பாருங்க பேப்பர் படிக்கிறது காலையில் அதிர சொன்னார் பாத்திர பேப்பர் படிக்கிறது ஒரு விவாதத்தில் ஆனா இபாதத்தோட வலாலத்தும் இருக்கு அந்த கவர்ச்சி படம் எதுக்கு இது ஒரு நியூஸா அந்த பேப்பர்ல முதல் பக்கத்துல ஒரு கவர்ச்சி படம் இருக்குது கடைசி பக்கத்துல கட்டாயமா சினிமா செய்தி இல்லாம இருக்காது இல்லன்னு வாங்க மாட்டான் நல்ல நல்ல தரமான பத்திரிகையில கடைசி பக்கத்துல இப்படி ஒரு படம் போட்டுருக்கோம் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு அந்த பதினஞ்சு நாள் தள்ளலாம் புரிகிறவர்களுக்கு புரியும் எந்த பத்திரிகை இப்ப வாரமாயிருக்கு ஒரு படத்தை பார்த்துக்கிட்டே ஒரு வாரம் கழிக்கலாம் அவ்வளவு சூப்பரான ஒரு படம் இருக்கிறது இந்த படத்தை பார்த்துக் கொண்டிருப்பது பைத்தியகாரத்தனம் சோதர்களே இதை கொண்டு பாலுணர்வு தீருமா காம இச்சை தீருமா காதல் உணர்வு அடங்குமா நான் சொல்லுகிறேன் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிற அனுபவத்தை நான் எடுத்து சொல்லுகிறேன் பாலுணர்வை தவறான வரியிலே நிறைவேற்றியவர்களுக்கு பாலுணர்வு கூடிக்கொண்டே போகும் பிறகு சிட்டுக்குரிய லேகி வரைக்கும் போகும் நிறைவேற்ற முடியாத நிலை வரும்பொழுது அவன் லேகியும் தேடுவான் ஆனா நான் சொல்றது பாலுணர்வுக்கு யானை லேகி சாப்பிடும் அது என்னங்க சிட்டுக்குருவி சின்ன வசூல யானை பெருசா இருக்கு அந்த லேகியம் சாப்பிட்டா பரவாயில்ல ஆனா வச்சிருக்கவன் சிட்டுக்குருவி லேகியம் அதுக்கு நல்ல லேகியம் சொல்லி அதுதான் சிட்டுக்குருவி தான் உலகத்திலேயே அதிகமாக ஆணோடு பெண் கூடுவது வேற எந்த எந்த பிராணி அவ்வளவு கூடாது அவ்வளவு கூடும் அதுக்குதான் அந்த லேகி இவனுக்கு பாலுணர்வை நிறைவேற்ற சக்தி இல்லை உடல் தளர்ந்து போய்விட்டது உடல் நலிந்து போய்விட்டது உடல் மெலிந்து போய்விட்டது அவர் வயதானவராக இருந்தால் கூட அங்கே லேகியம் தேடி செய்வார் ஆண்மை குறைவா எங்க இடத்துல வாருங்கள் டாக்டர் உங்க ஊருக்கு வருவார் எல்லா பத்திரிகையிலும் பார்க்கலாம் அங்கதான் கூட்டமே இருக்கிற ரகசியமான கூட்டங்கள் அங்க இருக்கும் தங்களுக்கு தேடுகிறார்கள் ஏன் காரணம் என்ன பாலுணர்வை அந்த முறைப்படி தீர்த்து கொண்டால் தீரும் முறை தவறி தீர்த்தால் வளரும் தயவு செய்து யாபகம் பாலுணர்வை முறைப்படி தீர்த்தால் ரசூலுல்லா முறை சொல்லி தந்திருக்கிறாங்க ரசூலுல்லா ஒரு மனைவியில பல மனைவியர் செய்து நிக்கா செய்திருக்கிறாங்க அவர் பல மனைவியர் நிக்கா செய்திருக்கிறாங்க அவர்களுடனே இருந்திருக்கிறார்கள் எப்படி தங்களுடைய பாலுணர்வை தீர்த்துக் கொண்டார்கள் அதனுடைய எல்லா முறைகளும் இருக்கிற சகோதரர்களே மனைவியோடு ஒட்டுவது உரசுவது பேசுவது கலப்பது லயிப்பது கூடுவது ஊடுவது கூ என்னென்னவோ இருக்கிற சகோதரர்கள் அதில் தாய்சா சொன்னார்கள் மாரா மின்னி வமாரா ஐத்து மின் மாரா மின்னி வமாரா ஐத்து மின் சொல்லலாமா சொல்லக்கூடாத எனக்கு தெரியல யாவும் வந்துருச்சு சொல்றேன் நான் அவர்களுடைய அவர்களுடனே வாழ்ந்திருக்கிறேன் குடும்பம் நடத்தி இருக்கிறேன் இரவு கழிந்திருக்கிறது பகல் கழிந்திருக்கிறது என்ன சொல்லட்டுமா சகோதரர்கள் சீக்கிரமா சொல்லிடுறேன் அசர் தொழுக வந்தாங்கிற சொல்லா தொழுக காமத்திலியாச்சு நின்றதுக்கு பிறகு திரும்பி போயிட்டாங்க போயிட்டு திரும்பி வந்தாங்க வந்துட்டு பார்த்தா அவங்க தலையிலிருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டு அசர் தொழுகும் போது தண்ணி வடிஞ்சுக்கிட்டு தொழுக வச்சாங்க பிறகு சாபாக்காரர் சொன்னாங்க நான் குளிக்க மறந்துட்டேன் போய் குளிச்சுட்டு வந்தேன் கடமையான குளிப்பு மனைவியிலே உடனே இருந்த காரணத்தினால் ஏற்பட்ட கொழிப்பு எதற்காக உம்மத்துக்கு இப்படி மறந்து மறதி வந்தால் என்ன செய்யணும் என்பது காண்பிப்பதற்காகத்தான் உண்மை அது ஆனாலும் ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் பகலிலே கூட மனைவியுடனே இருப்பதிலே தவறில்லை முறைப்படி இருந்தால் என்ன முறை அதை அனுபவிக்கிற முறையிலே ஆடைகளை அகற்றாதீர்கள் ஆடைகளை நீக்காதீர்கள் நிர்வாணமாகாதீர்கள் மர்மஸ்தானங்களை பார்க்காதீர்கள் மாறாமின் இவமாராய் சுமின்ஹு நான் அவர்களுடைய வர்மஸ்தானத்தை பார்த்ததில்லை அவர்களுடைய வர்மஸ்தானத்தை பார்ப்பதில்லை அந்த கூடலிலே இருக்கிற இன்பமே மறைவிலே தான் இருக்கிறது அதை திறந்துட்டா ஒண்ணுமே இல்லை அதை மறைச்சாத்தான் ருசி அதை திறந்தா ஒண்ணுமே இல்லை பிறகு மனுஷன் பார்க்கவே சகிக்க மாட்டார் அதற்கு யாரோ ஒரு கவிஞர் சொன்னது போல ஆறாத புண் நான் சொல்லல எனக்கு அவ்வளவு சொல்ல தெரியும் ஆறாத புண் அதை எவங்க பார்ப்பான் மாறாமின் இவமாராயத்துமே ஹரீஸ் சகோதரர்களை இந்த முறையிலே பாலுறவை பூர்த்தி செய்து கொண்டால் அது அடங்கிவிடும் அது ஒடுங்கிவிடும் இல்லை இந்த முறை தவறி ரோட்டிலே பார்க்கிறான் வீதியிலே பார்க்கிறான் தெருவிலே பார்க்கிறான் புத்தகத்திலே பார்க்கிறான் பேப்பரிலே பார்க்கிறான் வீட்டிலே உட்கார்ந்து வீடியோ கேசட்டிலே பார்க்கிறான் ஆடியோ கேசட்டிலே அது சம்பந்தமாக கேட்கிறான் அங்கே பார்க்கிறான் இங்கே பார்க்கிறான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவனுடைய உணர்வு வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து உணர்வு வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து உணர்வு வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அது எங்கே போய் நிற்கும் தெரியாது இந்த உலகத்தையே அழித்துவிடும் சகோதரர்களே இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோமே விளம்பரங்களில் எல்லாம் டிவியில சினிமா பார்த்து மனுஷங்கிற வேண்டியதில்லை டிவி விளம்பரத்தை பார்த்தாலே போதும் சைக்கிள் டயருக்கு அது விளம்பரம் போடுறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கக்கூடாது நான் என்ன செஞ்சு சொன்னாலும் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கக்கூடாது நான் சொல்றதான் கேட்கணும் உந்தூர் மாக்கால் வலா தந்தூர் லிமாக்கால் எப்படி தெரியும் கேட்கவே கூடாது நீங்க அதை பத்தி யோசிக்கவும் கூடாது தயவு செய்து எப்படியாவது தெரிஞ்சிருக்கும் ஒரு விளம்பரத்தை பார்த்தாலே போதும் மனிதன் கெடுவதற்கு தேவையில்லாத வஸ்துக்களுக்கெல்லாம் பெண்களை போட்டு அந்த இன்றைக்கு ஒரு புத்தகத்திலே மொலானா சக்கி உஸ்மானி எழுதிய ஒரு கிதாபிலே நான் பார்த்தேன் உலகத்திலே ஒரு சர்வே செய்தார்களாம் யார் கூடுதல் சம்பாதிக்கிறார்கள் சாதாரணமாக வட்டி வியாபாரம் செய்கிற கூடுதல் சம்பாதிக்கிறார்கள் அதை விட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல கூடுதல் சம்பாதிக்கலாம் அதை விட சந்தன கடத்தல அதை விட கூடுதல் சம்பாதிக்கலாம் சங்கத்தை கடத்தினால் அதை விட கூடுதல் சம்பாதிக்கலாம் கடத்தல் மன்னர்கள் கடத்தல் மாமன்னர்கள் அவங்களாம் கூட சம்பாதிக்கலாம் இதையெல்லாம் விட இவர்கள் எல்லாம் குறைவாக சம்பாதிக்கிறார்களாம் உலகத்திலே யார் கூடுதல் சம்பாதிப்பவர்கள் மாடர்ன் கேர்ள்ஸ் யார் விளம்பரத்துக்கு போஸ் கொடுக்கிறார்களோ அந்த பெண்கள் தான் உலகத்திலேயே ஆக கூடுதல் சம்பாதிக்கிறவர்கள் என்பது இன்றைய சர்வேயினுடைய கணிப்பு என்ன மாடன்கள் என்ன செய்ய ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் ஒரு மில்லியன் என்பது பத்து லட்சம் இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் ஒரு நாளைக்கு என்ன அவளை எப்படி வேணுமானாலும் படை எடுத்துக்கலாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் அணு அணுவாக அங்கங்கமாக அதுல பங்கமாகுதுங்கிறத பத்தி கவலையே இல்லை எப்படி வேண்டாலும் எடுத்துக்கலாம் அதை சினிமால காட்டலாம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் கொடுத்துட்டு இவன் அந்த படத்தை வச்சே நிறைய சம்பாதிப்பான் படத்தை வச்சே அது விளம்பரம் பண்ணி என்னென்னவோ செய்யறாங்க மாடர்ன் கேரண்டி உலகத்தில் சகோதரர்களே இதில் எல்லாம் ஆசை தீருமா எல்லாம் ஆசை அடங்குமா உலகம் முழுவதற்கும் இது சவால் நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி இச்சையை தீர்க்க நாடுவீர்களே ஆனால் இச்சை வளருமே தவிர இச்சை கூடுமே தவிர குறையாது இச்சையை கூடுதலாகவே தவிர குறைவாக்க முடியாது ஆகினால் தான் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம் என்னென்னவோ பார்த்த பிறகு இதனுடைய ஆசை அடங்குதா இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் இன்னமும் அனுபவிக்கும் நினைப்பானே தவிர தீராது எனவே சூருந்தாய் சொல்லலா சொன்ன அறிவியல் ரீதியிலே ஆசைகளை அடக்கினால் அறிவை உபயோகித்து ஆசையை அடக்கினால் தான் அடங்கும் என்பது உண்மை எனவே இஸ்லாம் அறிவுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறது அந்த அறிவை கொண்டு ஆசையை அடக்கி வாழ வேண்டும் இல்லை நான் அறிவை கொண்டு மட்டும்தான் வாழுவேன் என்று யாராவது சொன்னால் இன்றைக்கு உலகத்திலே அதுதான் சொல்லப்படுகிறது இந்த உதாரணமாக இந்த நாடுகளிலே கூட மௌலான சக்கை அவர்கள் தான் எழுதியிருக்கிறார் இருக்கிறார்கள் இந்த நாடுகளிலே கூட ஆட்சி செக்யூலர் ஆட்சி இருக்க வேண்டும் செக்யூலர் செக்யூலர் என்றால் என்ன அர்த்தம் ஒரு அர்த்தம் மதசார்பற்ற ஆட்சி உலகம் பூரானே இன்னைக்கு அதுதான் வேணும் கம்யூனிஸ்ட் ஆட்சியை விடக்கூட கேபிட்டலிச ஆட்சியை விடக்கூட சோசியலிச ஆட்சி அதாவது செக்யூலர் ஆட்சி தான் நல்லது அதாவது மதசார்பற்ற ஆட்சி மதசார்பற்றது என்பதற்கு அர்த்தம் மதம் இல்லாத ஆட்சி மதம் இல்லாத ஆட்சி என்பதற்கு என்ன அர்த்தம் அறிவை மட்டும் உபயோகித்து நடத்தப்படுகிற ஆட்சி அதற்கு ஆபிரகாம் லிங்கன் சொன்ன அர்த்தம் இருக்கிறதே தாரிஃப் இருக்கிறதே மக்களால் மக்களுக்கு நடத்தப்படும் ஆட்சி இதே புத்திக்கு பொருந்தாத ஒண்ணு ஆளுகிறவர் என்று ஒருவர் வேண்டும் ஆளப்படுகிறவர் என்று ஒருவர் வேண்டும் இந்த உலகம் அனைத்தையும் ஆளுகிறவன் அல்ல மனிதர்களால் மக்களால் மக்களுக்கு எப்படி ஆட்சி நடத்தப்பட முடியும் ஆட்சி நடத்தினா இன்னைக்கு நடக்கிற அநியாயங்கள் தான் என்னென்ன நாட்டில் நடக்குது கொஞ்சமா நஞ்சமா மனிதனுடைய அறிவிக்கே எட்டாது அத்தனையும் நடக்கும் செக்குலர் என்ற பெயராலே மத சார்பின்மை என்ற பெயராலே மதம் இல்லாத காரணத்தினாலே இறைவனை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே மனிதனுடைய உண்மையை புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே எனவே அறிவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பது உண்மை ஆனால் அறிவுக்கு மட்டும் முதலிடம் கொடுப்போமே ஆனால் குரானில் அல்லாஹாலா ஒமாயாட்டில் அலிமுன் என்றால் சொல்வதற்கு அர்த்தம் அறிவுக்கு இடம் கொடுங்கள் ஆனால் என்னுடைய ஆணைக்கு அடிபணிந்து அறிவுக்கு இடம் கொடுங்கள் முதல் இடம் கொடுங்கள் ஆனால் என்னுடைய ஆணைக்கு அடிபணிந்து இல்லை அறிவுக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுத்தால் அதே மௌலானா தக்கி உஸ்மானி எழுதும் போது எனக்கு அது ஞாபகத்தில் வருகிறதா என சொல்கிறேன் எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாலே அப்துல்லா ஹசன் அப்துல்லா ஹிபின் ஹசன் கைரவானி அதே போல இன்னொரு முஸ்லிம் அல்லாத ஒரு விஞ்ஞானியும் கூட ஒரு ஆராய்ச்சியாளரான பெரிய தத்துவ மேதையும் கூட பேர் ஞாபகத்துக்கு வரவில்லை நான் ஓதுகிற காலத்தில் அதை படித்தேன் இப்பொழுது ஞாபகத்துக்கு வந்தது ஆனால் பேர் ஞாபகத்துக்கு வரவில்லை அவர் சொல்றார் இதே போல அப்துல்லா ஹசன் கைரவானியும் சொல்லுகிறார் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாலே அவர் ரெண்டு விஞ்ஞானிகளும் ஒரே கருத்து எழுதியிருக்கிறாங்க ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் என்ன கருத்து தெரியுங்களா அறிவு மட்டும் உபயோகம் என்னுடைய அறிவுக்கு புலப்படவில்லை அவர் எழுதுறாங்க என்னுடைய அறிவுக்கு புலப்படவில்லை என்னுடைய வீட்டிலே என்னுடைய வீட்டிலே என்னுடைய சகோதரி அவள் என்னை புரிந்தவள் நான் அவளை புரிந்தவள் என்னுடைய குணம் அவளுக்கு தெரியும் அவளுடைய குணம் எனக்கு தெரியும் என்னுடைய நடவடிக்கை அவள் அறிந்து வைத்திருக்கிறாள் அவளுடைய நடவடிக்கை நான் புரிந்து வைத்திருக்கிறேன் என்னை அவள் பார்த்துக் கொண்டே இருக்கிறாள் நான் அவளை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படி இருக்க இவளை விட்டுவிட்டு இவளை வேறொருவனுக்கு கொடுத்து விட்டு வேறொரு அறிமுகம் இல்லாத ஒருத்தியை நான் கொண்டு வந்து என்னுடைய மனைவி என்று ஏன் சொல்ல வேண்டும் இவளையே நான் என்னுடைய மனைவி என்று ஏன் சொல்லக்கூடாது எப்படி அறிவு பாத்தீங்களா சகோதரியை ஏன் திருமணம் செய்யக்கூடாது என்று கேட்கிறார் அறிவு ரீதியா பதில் சொல்லுங்க நான் சொல்றேன் அவரும் சொல்லி இருக்கிறார் அறிவு ரீதியாக இதற்கு பதில் சொல்லவே முடியாது யாராவது இப்ப நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் தங்கச்சி போய் கல்யாணம் அங்க பண்றது அசிங்கமா இருக்கு நீங்க அசிங்கமா நினைச்சு பழகிட்டீங்க அதனால அசிங்கமா இருக்கு அசிங்கம் இல்லாம நினைச்சு பழகி பழகுங்க அசிங்கம் இல்லாம நம்ம நினப்பு தானே தவிர நம்ம அப்படியே நினைச்சு பழகிட்டோம் சகோதரி இன்னொருத்தருக்கு தான் கட்டணும் இன்னொருத்தையும் நான் தான் கட்டணும் அப்படின்னு நம்ம நினைச்சு பழகிட்டோம் அவர் கேட்கிறார் நான் பழகனவரை இன்னொருத்தருக்கு விட்டுட்டு பழகாத ஒருத்தி கொண்டு வந்து ஏன் வச்சுக்கணும் நான் இவளுடனே குடும்பம் நடத்தினால் என்ன தவறு என்று அவள் கேட்கிறாள் ஈரோட்டுக்கு பக்கத்துல ஒரு ஈரோட்டுக்கு நம்ம திண்டுக்கலுக்கு இடையில ஒரு ஊர் யாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இருந்தாலும் சொல்ல விருப்பம் இல்லை ஒரு அண்ணன் தங்கச்சியவே வச்சுக்கிட்டான் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான் கேட்கறான் ஏன் வச்சுக்கூடாது அதாவது அவனுடைய அதாவது ஏதோ தவறி பழகித்தான் அப்படியே வச்சிருக்காரு நம்ம நாளைக்கு முன்னால் நடந்தது இதே போல இன்னொரு இடத்துல நடந்தது ஒருவர் தன்னுடைய அக்கா மகளை திருமணம் செய்து கொண்டார் நம்முடைய சரியத்தில் ஹராம் அக்கா மாலை கட்டக்கூடாது மாம கட்டக்கூடாது அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் எப்படி அது பண்ணி பண்ணிக்கிட்டார் முதல்ல லவ் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இப்ப எல்லாரும் சேர்ந்து விடுங்கன்னு சொன்னா இல்ல இல்ல இது என்னங்க தப்பு என்ன கேட்கிறாருங்க அக்கா கல்யாணம் பண்ண என்ன தப்புன்னு கேட்கிறாரு ஹிந்துக்கெல்லாம் பண்றாங்களே நம்ம பண்ணா என்ன தப்பு அவங்களுக்கு அதுதான் முறை நமக்கு அது முறையில்லாத பொன் ஏன் நாம் அறிவை பிரயோகித்து சொல்லவில்லை அல்லாஹருடைய ஆணையை பிரயோகித்து சொல்லுகிறோம் முறையும் முறை இல்லாத என்பது அல்லாஹுடைய ஆணை வைத்து வருமே தவிர அறிவை வைத்து வர முடியாது சரி அடுத்து நம்ம சொல்லலாம் அக்கா தங்கச்சி அக்கா அண்ணனும் தங்கச்சியும் கட்டிக்கிட்டா எப்படி இங்க வந்து வம்சம் எப்படி வரும் வேறொருத்தனை கட்டினா தானே ஒரு வம்சம் அங்க இருந்து வரும் நாம வேறொருத்தையை கட்டிக்கிட்டா வம்சம் வரும் இல்லாட்டா நசம் எப்படி வரும் வம்சம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா நசபை பாதுகாப்பது என்பது அவசியமா தேவையில்லை குழந்தை இருக்கு பாதுகாக்கிறோம் அது இன்னொரு குழந்தை அது அதுக்கு பிறந்த அண்ணன் தம்பி கட்டிக்கிறாங்க அக்கா தங்கச்சி கட்டிக்கிறாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கட்டிக்கிறாங்க தங்க அக்கா தங்கச்சி இதுல என்ன நெசவு பாதுகாக்கணும் என்ன இருக்கு அறிவுபூர்வமா இதற்கு எந்த பதிலும் இல்லை ஆகையினால் அறிவை உபயோகித்து மட்டும் வாழ்ந்தால் அண்ணன் தங்கையை திருமணம் செய்து கொள்ள வேண்டியது வரும் இதை செய்து கொள்ளலாம் என்று முன்னாலே பல அறிஞர்கள் என்று தங்களை சொல்லுகிறவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகையினால அறிவு மட்டும் போதாது மனிதனுக்கு அந்த அறிவை அல்லாஹருடைய ஆணைக்கு உட்படுத்த வேண்டும் அதே போல இன்றைக்கு மனித உரிமை என்ற பெயராலே உலகம் முழுவதும் மனித உரிமை கழகம் என்ன சொல்லுங்க ஹியூமன் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை கழகம் நான் கேட்கிறேன் மனித கடமை கழகம் எங்க போச்சு மனித உரிமை கழகம் தானே இருக்கு மனித கடமை கழகம் எங்க போச்சு பிராணி வதை வதை தடை சட்டம் இருக்கிறது ஆனால் மனிதர்களையே மனிதர்கள் வதைக்கிறார்களே அதற்கு தடை சட்டம் இல்லையா மனித உரிமை என்ற பெயரால என்னென்னவோ செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் ஆகமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மனித உரிமையாம் கடைசியில போய் நான் சொல்லி சீக்கிரம் முடிக்கணும் பத்தாயிரம் மனித உரிமை என்ற பெயராலே கேட்கிறார்கள் டென்மார்க்கிலே சமீபத்திலே இது சட்டமாக்கப்பட்டது அமெரிக்காவிலே முன்கூட்டியே இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அமெரிக்காவிலே ஏறக்குறைய இரண்டரை கோடி பேர் இது மாதிரி இருக்கிறார்கள் அவங்க என்ன கேட்கிறாங்க கே ரைட் ஓரின சேர்க்கையினுடைய உரிமை இது மனித உரிமை நாங்க மனிதர்கள் நாங்க எப்படி வேண்டாலும் வாழ்வோம் இது மனித உரிமை நீங்க யாரும் எங்களை வேண்டாம்னு சொல்றது ஓரின சேர்க்கை அது மட்டுமில்ல ஓரின சேர்க்கை நடக்கிறது மட்டுமில்ல அவன் ஹியூமன் ரைட்ஸ் அடிப்படையில் அங்கே கோரிக்கை டென்மார்க்கில் வைக்கப்பட்டிருக்கிறது same sex marriage same sex marriage ஓரின திருமணங்கள் என்ன அநியாயம் பார்த்தீங்கன்னா அநியாயம் நமக்கு தெரியுது அவன் சொல்றான் இது ஹியூமன் ரைட்ஸ் சொல்றான் அறிவு வேலை செய்கிறது சோதர்களே அறிவை கொண்டு மட்டும் வேலை செய்தால் அங்கே இது போன்ற நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கும் அதே மோலான சட்டை உஸ்மானியினுடைய கதா சமீபத்தில் படிச்சதுனால் திரும்ப தெரியும் அவர் அவர் எழுதியிருக்கிறார்கள் நான் நியூயார்க்கில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு லைப்ரரிக்கு சென்றிருந்தேன் அங்கே லைப்ரரியினுடைய ஒரு பிரிவே இருக்கிறது என்ன பிரிவு என்ன பிரிவு ஓரின சேர்க்கை பற்றிய பிரிவு அது மட்டுமல்ல same sex lifestyle same sex lifestyle ஒரு பெரிய பிரிவு இருக்கிறதுக்காக புத்தகம் இருக்குது உலகத்தில் யார் யார் இருக்கிறாங்க நியூயார்க்குடைய மேயர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நான் ஒரு ஹோமோ செக்ஸ் மேன் நியூயார்க்குடைய மேயர் மேயரே இப்படி இருந்தா மத்தவங்க மேஞ்சிட்டு போக மாட்டானா அவர் மேயர் அவர் அதனால அவரே இது செய்யறார் தவறு செய்யறார் ஆனா பிரிட்டனுடைய பார்லிமெண்ட்ல ஹோமோசெக்ஸ் அனுபவ சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டது என்று பார்லிமெண்ட்ல கைதட்டல்களுக்கு இடையில பாஸ் செய்யப்பட்டது இதுதான் அறிவு இதற்கு மேலே அறிவு எங்கே வேலை செய்ய முடியும் இது கூடாது என்பதற்கு அறிவு போதாது ஏனென்றால் அறிவை ஆசை மிகைத்துவிடும் அதற்கு தேவை அறிவுக்கு முதலிடம் கொடுங்கிறார் அல்லாஹருடைய ஆணைக்கு அடிபணிந்து அறிவுக்கு நல்ல இடம் கொடுங்கிறார் அல்லாஹருடைய ஆணைக்கு அடிபணிந்து எனக்கு அறிவு இருக்கிறதே என்று சொன்னால் அறிவுக்கு எல்லையும் இருக்கிறது அறிவுக்கு எல்லையும் இருக்கிறது அறிவு எல்லாவற்றிலும் செயல்பட முடியாது எப்படி பார்வைக்கு எல்லை இருக்கிறதோ கேள்விக்கு எல்லை இருக்கிறதோ பேச்சுக்கு எல்லை இருக்கிறதோ ஐம்புலன்களுக்கு எல்லை இருக்கிறதோ அதே போல அறிவுக்கும் எல்லை இருக்கிறது ஐம்புலன்களுக்கு இது எந்த துறையில் அது வேலை செய்ய வேண்டும் என்ற அதற்கு ஒரு ஆதிக்கத்துறை இருக்கிறதோ அதே போல அறிவுக்கும் ஒரு ஆதிக்கத்துறை இருக்கிறது அறிவுக்கும் ஒரு ஆதிக்கத்துறை இருக்கிறது கண்ணாலே பார்க்கத்தான் முடியும் காதாலே கேட்கத்தான் முடியும் யாராவது ஒருவர் நான் கண்ணாலே கேட்பேன் காதாலே பார்ப்பேன் ஏன் அப்படி செஞ்சா என்ன செய்ய முடியாது இதே போல நான் அறிவாலேயே எல்லாவற்றையும் உணர்வேன் அறிவுக்கு அப்பாற்பட்டதையும் என்று சொன்னால் அவர் கண்ணை கேட்பதற்கும் காதை பார்ப்பதற்கு உபயோகிப்பவரை போல ஆகுவார் எனவே அறிவு எல்லைக்குட்பட்டு எல்லைக்குட்பட்டுத்தான் இயங்கலாமே தவிர அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டதை ஆசையின் காரணமாக தனக்கு இருக்கக்கூடிய ஆசையின் காரணமாக அதற்கு அப்பாற்பட்டதிலே தன்னுடைய அறிவால் அறிவிக்கொண்டு மட்டும் அவரை இயங்க முடியாது என்ற காரணத்தினாலே அந்த அறிவை அடக்கவும் ஒடுக்கவும் அதை அதனுடைய வீட்டிலே செலுத்தவும் அல்லாஹனுடைய ஆணை தேவைப்படுகிறது படைத்தவனிடத்திலிருந்து கேட்க வேண்டிய தேவைப்படுகிறது அதில் அவர்கள் பெண்களை பற்றி சொன்னார்கள் பெண்களுடைய உரிமை இன்றைக்கு அதுவும் தான் சொல்லப்படுது நமது நாட்டில் பெண்களுக்கு உரிமை வேணும் இது அறிவுபூர்வமாக கேட்கப்படுகிறது அதனால பெண்களுக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு பெண்களை சொன்ன மாதிரி கோபர்ச்சே எழுதுற மாதிரி பெண்களை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் என்ன சொல்லி வாங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் வாங்கி தர்றோம் பெண்களுக்கு என்ன சொல்லும் வாங்க ரோட்டுக்கு வாங்க எல்லாம் உங்களுக்கு ஆண்களை போல சம உரிமை வாங்கி தர்றோம் ஏன் உங்களையே கைதிகளாக வச்சிருக்கணும் நீங்க வீட்டுக்குள்ள அடங்கி ஒடுங்கி இருக்க கூடாது வெளியே வாங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தார் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு தரணும் சம உரிமை தரணும் ரைட் செய்யும் ஆனா என்ன செஞ்சிருக்கிறீங்க உலகத்தில் சர்வே செய்து பார்த்தால் ஆண்களுக்கு ஆண்கள் செய்கிற வேலை பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை எதை மட்டரகமான வேலையோ எது கீழ்த்தரமான வேலையோ எது சகிக்க முடியாத வேலையோ அந்த வேலை தான் இன்றைக்கு உலகத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கடையில சேல்ஸ் கேள் சேல்ஸ் மேனுக்கு பதிலாக கேள் ஏன் கேள் வச்சிருக்காங்க மேல் வச்சா எட்நூறு ரூபாய் கொடுக்கணும் கேள் வச்சா முன்னூறு ரூபாய் போதும் இதாடா சம உரிமை மேன் வச்சா எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் அதனால சேல்ஸ் கேள்வி இதே போல உலகத்துல எல்லா இடத்துலயும் பாருங்க அங்க ரிசப்ஷன்ல ரிசப்ஷன்ல ஆனா பார்த்தா பொம்பளை தான் இருக்கும் இவன் தான் என்ன என்ன அவனும் ஈஸி ஏனத்தனமும் கிறுக்குத்தனம் இல்லையா அது ஏற்போ பிளைட்ல ஏறும் போதும் அதை விட அதிசயம் இறங்கும் போது நல்ல அழகான செலக்ட் தான் இருக்காங்க பிளைட்ல மட்டும் சூப்பர் மேன் போறாரு அதனால சூப்பர் கேர்ள் வேணும் இல்லையா அதனால செலக்ட் பண்ணி தான் எடுப்பான் பேவப்பு பூரா செலக்ட் பண்ணி டீ சாடுங்க இவரு அந்த சூப்பர்வைசிங் தான் ஒரு ஆள் இருப்பான தவிர பூரா பொம்பளை நல்ல நிறம் பார்த்து குணம் அழகு பார்த்து இனி அதுக்கு பல விதமான பழக்கங்கள் அந்த ஆம்பளைத்த கோபம் வராம பழகணுமா ஏன் கல்யாணமா நினைக்கிறேன் அப்படி கோபம் வராம பழகணும் நர்ஸ் வேலை பூரா பொம்பளைக்கு ரிசப்ஷன்ல வேலை பூரா பொம்பளைக்கு பிளைட்ல வேலை பூரா பொம்பளைக்கு அங்க எல்லாம் ரிசப்ஷன்ல பிளைட்ல எல்லாம் இறங்கும் போது ரிசப்ஷனுக்கு போன உடனே அந்த பொம்பளைக்கு என்ன வேலைங்க அந்த பார்த்து சிரிக்கிறோம் இதுக்கு பேர் சிரிப்புங்களா இது பேர் இழுப்பு தமிழ்ல ரெண்டு வார்த்தை இருக்குல்ல எழுத்து வாயன்னு சொல்றவன்ல என்ன இருக்குங்க சும்மா யாரை கண்டாலும் சிரிக்கா ஆனா என்ன சொல்லுவான் சிரித்து வாயின் சொல்லுவோமா அது மாதிரி யார் வந்தாலும் அது பிளைட்ல இறங்கும்போது இப்படி நிப்பா நீ சம உரிமை தேடி வந்த இல்ல உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் எல்லாத்தையும் பார்த்து இழி சம உரிமை உலகத்தில் என்ன கொடுமை சோதர்களே இந்த பெண்களை வீட்டுக்குள்ளே வைத்து பாதுகாருங்கள் அதற்கு அந்த ஆயத்தான் ஆரம்பத்தில் வந்தாங்க கர்ணபி கொண்ட இஸ்லாமிய சாசனம் இது அகில உலகத்துக்கும் அல்ல வழங்கிய சாசனம் இது மனித உரிமைக்குரிய சாசனம் இது மனித கடமைகளுக்குரிய சாசனம் இது மனித வாழ்வுக்குரிய சாசனம் இது இதை கப்பாலே ஒரு சாசனம் இந்த உலகத்திலே யாராலும் உருவாக்க உருவாக்கப்பட முடியாது எவராலும் உருவாக்கப்பட முடியாது எந்த நாட்டு மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு சாசனம் உருவாக்குவதால் இந்திய சாசனம் எண்பத்தி நாலு தடவை திருத்தப்பட்டது போல எட்டாயிரத்தி நானூறு தடவை திருத்தினாலும் உன்னுடைய சாசனம் சாசனமாக இருக்காது இஸ்லாமிய சாசனம் இது அகில உலகத்துக்கும் அல்லா வழங்கிய சாசனம் இது மனித உரிமைக்குரிய சாசனம் இது மனித கடமைகளுக்குரிய சாசனம் இது மனித வாழ்வுக்குரிய சாசனம் இது இதை கப்பாலே ஒரு சாசனம் இந்த உலகத்திலே யாராலும் உருவாக்கப்பட முடியாது எவராலும் உருவாக்கப்பட முடியாது எந்த நாட்டு மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு சாசனம் உருவாக்குவானால் இந்திய சாசனம் எண்பத்தி நாலு தடவை திருத்தப்பட்டது போல எட்டாயிரத்தி நானூறு தடவை திருந்தினா திருத்தினாலும் உன்னுடைய சாசனம் சாசனமாக இருக்காது ஆனால் அல்லாஹ் கொடுத்த சாசனம் குரான் ஒரு எழுத்து கூட ஒரு புள்ளி கூட அதில் திருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை கையாமத்து வரை சரி சரி என்பதில்லை அதுவே சரி கியாமத்து வரை அதுவே சரி அதுதான் சரி அதற்கு மாற்றமானது அத்தனையும் சரி இல்லை எங்களுடைய சவால் இது உலகம் எங்கே போனாலும் சரி இந்த குரானுக்கு வந்து தீரும் உலகம் எந்த அறிவினுடைய உச்சிக்கு போனாலும் சரி இஸ்லாத்தினுடைய அறிவியலுக்கும் அல்லாஹினுடைய அறிவியலுக்கும் வந்துதான் தீரும் இங்கே ஒரு கேள்வி இருக்கிறது ஏன் குரானில எல்லாவற்றை பற்றியும் இல்லை சந்திரனை பற்றி சூரியனை பற்றி இன்னைக்கு உலகம் சயின்ஸ்ல முன்னேறிக் கொண்டே போகுதே அதெல்லாம் இதுல இருக்கா சேட்டிலைட்ஸ் பத்தி இருக்கா எனக்கு என்ன நடக்குது விஞ்ஞான ரீதியாக என்னென்ன கம்ப்யூட்டர் எப்படி எல்லாம் வந்துருச்சு ரேடோ எப்படி எல்லாம் வந்துருச்சு ரோபோ எப்படி எல்லாம் வந்துருச்சு அதை பத்தி எல்லாம் குரான்ல இல்லையே இதெல்லாம் பாருங்க சாதாரண மனித அறிவுக்குள்ள விஷயம் அதனால அல்லா விட்டு தான் நீயே சிந்திச்சுக்க இதெல்லாம் சாதாரண மனித அறிவுக்குள்ள விஷயம் கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அதுல என்ன ஃபீல் பண்ணணும் அல்ல உனக்கு அறிவு கொடுத்திருக்கிற நீ அதை செஞ்சுக்க அல்லா சொன்னது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது அல்ல அறிவு இருந்தாலும் ஆசைக்கு இறங்கக்கூடியவைகளே அல்லா சொல்லி இருக்கிறான் அறிவை கொண்டு மட்டும் செய்யற வேலையெல்லாம் நம்மளைய விட்டுதான் வியாழனுக்கு போகணுமா போய்க்க செவ்வாய்க்கு போகணுமா போய்க்க புதனுக்கு போகணுமா போய்க்க இதெல்லாம் கிரகங்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நினைச்சுக்காதீங்க அதான் வருதே செவ்வாய்க்கு போண்டா சரிங்க நாளை மறுநாள் செவ்வாய் அது இல்ல செவ்வாய் கிரகம் அந்த கிரகத்தினுடைய ஆட்சி செவ்வாய் கிரகத்தினுடைய ஆட்சி செவ்வாய் கிழமை மேல இருக்கிறதுனாலதான் இந்த கிழமைக்கு செவ்வாய் பேரு புதன் கிரகத்தினுடைய ஆட்சி இந்த புதன் கிழமை மேல இருக்கிறதுனால இதுக்கு புதன் பேரு உத்தாரிதனுடைய ஆட்சி ஜுஹரத்தினுடைய ஆட்சி வெள்ளி புதனுடைய ஆட்சி இந்த நாள் மேல இருக்கலாம் ஆட்சி அல்லாவுக்கு தான் இருக்குது கிரகத்துக்கு எங்க இருக்கு தனியே இந்த கிரகத்தை விடு கிரகங்களுக்கு ஆட்சி கிடையாது நம்முடைய நாள் பேரெல்லாம் கிரகங்களுடைய பெயராலே அதைத்தான் கடவுள் என்று நம்பி வைக்கப்பட்ட பெயர் இதிலே சிறுக்கு இருக்கிறது சோதரர்கள் அதனாலதான் அரபியில் இந்த நாளுக்கு பேரெல்லாம் செவ்வாயும் இல்ல புதனும் இல்லை யவுமுல் அகத் முதல் நாள் யவுமுல் இஸ்ரே இரண்டாம் நாள் யவுமுல் சலாசா மூன்றாம் நாள் யவுமுல் அருபா நான்காவது நாள் யவுமுல் ஹமீஸ் அஞ்சாவது நாள் யவுமுல் ஜுமா ஜுமாவுடைய நாள் அதுக்கு செவ்வாய்க்கு ஆட்சி இல்ல புதனுக்கு ஆட்சி இல்ல எதுக்கு ஆட்சி இல்ல அல்லாவுக்கு தான் ஆட்சி சகோதரர்களே ஆகினால் அல்லாஹுடைய ஆட்சி அறிவுக்குட்பட்டு இருப்பதில் இருக்கிறது தவிர இந்த மனித உரிமை என்ற பெயராலும் மனித பிராணி வலை சட்டம் சட்டம் என்ற பெயராலும் மனிதர்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொன்னா நான் கேட்கிறேன் நம்ம மூட்டை பூச்சிக்கு மட்டும் ஏன் உரிமை இல்லை மூட்டை பூச்சிக்கு உணவே ரத்தம் தான் அது நம்மளை கிடைச்சா தான் அதுக்கு ரத்தம் கிடைக்கும் நீ அதையே தடை செய்யற உன்னுடைய உரிமைகளை தேடுகிற நீ மூட்டை பூச்சிக்கு அதனுடைய உரிமை கொடு கொசுவுக்கு அதனுடைய உரிமை கொடு நம்ம கொடுத்திருக்கிறோமா குட் நைட்டை வச்சு கொசு விரட்டும் ஆனா சகோதரர்களை இப்ப சமீபத்தில் ஒன்று படிச்ச இந்த பத்து வருஷ காலத்துல பிராணிகளுக்கெல்லாம் கொசு மூட்டை பூச்சி போன்ற பிராணிகளுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்குதான் அதனால குட் நைட் வச்சா அது மேல உட்கார்ந்துட்டு வந்து நம்மளை கிடைக்கும் நடக்கிறதா இல்ல பாருங்க இப்போ இப்ப நாம சொன்ன குட் நைட் சரியில்லை நம்ம தலையெழுத்து சரியில்லை நைட் எல்லாம் சரியா இருக்கு டே சரியா இருக்கு நம்ம தலையெழுத்து சரியில்லை இந்த பிராணிகளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாயிருந்தான் நான் பார்த்திருக்கிறேன் பாச்சா உருண்டை போட்டா பாச்சானே வராது ஆனா ஒரு இடத்துல பார்த்தா பாச்சா உருண்டையே பாச்சான் திண்டுகிட்டு வாழும் பாச்சானுக்கு அதனுடைய எதிர்ப்பு சக்தி வந்துருச்சு இதே போல ஒரு சாக்கட்டி மாதிரி ஒண்ணு விக்குது அதை ஒரு கோடு போட்டா அந்த இந்த கரப்பாம்பூச்சி பெண்களை பயப்படுத்துறதுக்கு உள்ள ஒன்னே ஒண்ணு கரப்பாம்பூச்சின்னு அண்ணா தந்திருக்கான் கரப்பாம்பூச்சினா தெரியுதுங்களா வீட்டுல இந்த கக்கூசில அதுல இதுல எல்லாம் சிகப்பு பூச்சி இருக்கு பாருங்க அதான் கரப்பாம்பூச்சி இங்கிலீஷ்ல என்ன பேருங்க காக்ரோச் காக்ரோச் கரப்பாம்பூச்சி பொம்பளை எதுக்கு பயப்பட மாட்டாங்க நம்ம மிரட்டினாலும் பயப்பட மாட்டாங்க ஆனா இந்த கரப்பாம்பூச்சி வாங்க வாங்க செருப்பு கொண்டு வாங்க வந்து ஒன்னதான் அடிக்குது இவர் ஓடுவார் இங்க இருந்து திருப்பதி என்ன பூச்சி வந்து அடிங்க நீ தள்ளு நான் அடிக்கிறேன் இப்பதான் நம்முடைய வீரமே வெளியாது இதுவரைக்கும் இந்த ஒரு இடத்துல தான் அவங்க நம்ம அடங்குறது நீ தள்ளி நெல்லு தள்ளி நின்றுவாங்க நீ உள்ள போ உள்ள போயிருவாங்க வேற இடத்துல உள்ள போன நீ வெளியே போ அங்க மட்டும் உள்ள போ உள்ள போ கதவை சாத்திக்க சாத்திக்க நான் அடிக்கிறேன் என்ன தெரியல அநேகமான நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெண்களுக்கு கரப்பம் பயம் அல்லாஹு தால பயப்படுத்த அல்லாவுக்கு பயப்படலன்னா இதுக்கு அவர் பயப்படுத்த சோதர்களே இந்த பிராணிகளுக்கு ஏன் தடை சட்டம் கொசுவுக்கு ஏன் தடை சட்டம் கொசுவுக்கு அதனுடைய உரிமை இல்லையா மூட்டை பூச்சிக்கு அதனுடைய உரிமை இல்லையா உரிமை இருக்கிறது அது வேறு வகையில் அதை தேட வேண்டுமே தவிர நம்மை கடிப்பதற்கு அதற்கு உரிமை இல்லை என்ற காரணத்தினாலே அதை வதை செய்யலாம் அதை தடை செய்யலாம் இதே போல மனித உரிமைக்கும் தடை சட்டம் இருக்கிறது அது அல்லா சொன்னதுதான் தடை சட்டம் எப்படி அனுபவிக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் அதற்கெல்லாம் உரிமை தந்திருக்கிறார் என்ன சாப்பிட வேண்டும் அதற்கு முறைகளை சொல்லி இருக்கிறான் அதுதான் அல்லாஹ் சொல்லித்திருக்கிற அறிவை அடக்குகிற சட்டங்கள் இன்னமாக ரப்பியல் கெட்டவைகளை எல்லாம் தடுத்திருக்கிறான் எதுவெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதுவெல்லாம் கெட்டது எதுவெல்லாம் கெட்டதோ அதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் ஆகையினாலே நல்லதை செய்ய வேண்டுமானா அல்லாஹ் சொன்னதை செய்ய வேண்டும் நல்லதை செய்ய வேண்டுமானா அல்லாஹ் சொன்னதை செய்ய வேண்டும் அல்லாஹ் சொன்னதை செய்தால் தான் அது நல்லதாக இருக்கும் மாற்றமாக செய்தால் அது நல்லதாக இருக்காது உலகமே மகா படுகொலியில போய் விழுந்துவிடும் சோதர்களே எனவே அறிவை உபயோகப்படுத்தலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் உலக ரீதியாக அதில் கண்டுபிடிப்புகள் ஏராளமாக கண்டுபிடிக்கலாம் அதற்கு மார்க்கம் வேண்டாம் என்று சொல்லவில்லை மனைவியோடு இருப்பதற்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை மார்க்கம் அனுமதிக்கவில்லை ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி நம்ம சொல்றோம் ஒருத்தனுக்கு நாலு பேர் நாலு கல்யாணம் இவன் அவங்களுக்கு என்ன சொன்னா ஒருத்த ஒருத்தையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பாக்கி மூணோ நாலோ முப்பதோ சும்மா வச்சுக்க கல்யாணம் பண்ணக்கூடாது இதுல ரொம்ப கண்டிப்பு ஆனால் அவன் எங்க போனாலும் சரி எங்க வந்தாலும் சரி சோதர்களே நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலே ஒரு சமயம் லால்பேட்டையில ஓதும் போதா இருக்கும் அல்லது ஓதி முடிச்சு தொட்ட காலத்திலா இருக்கேன் ஞாபகம் இல்லை அதனுடைய கட்டிங் இப்பவும் என்கிட்ட இருக்கு தேடி பார்த்தா கிடைக்கும் அதுல ஒரு பேப்பர்ல ஒரு புத்தகத்துல வார இதுல மாத இதுல இல்லையோ நான் கட் பண்ணி போதர காலத்திலேயா இருக்கும் அல்லது அந்த தொட்ட காலத்துல கட் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் மனிதர்கள் தங்களுடைய உரிமையை தேடி போகிறவர்கள் இன்னைக்கு பெண்களை வேலைக்கு விட்டு விட்டு ரெண்டு பேரும் ஸ்கூட்டர்ல வந்து கொஞ்சம் இந்த ஆபீஸ்ல இறக்கி இங்க விட்டுட்டு கொஞ்சம் இந்த ஆபீஸ்ல இருக்கு இங்க விட்டுட்டு இவன் அந்த ஆபீஸ்ல போய் அங்க விட்டுட்டு இவன் இங்க ஜாலியா அவன் அங்க ஜாலியா வீட்டுக்கு வந்த உடனே சாயந்தரம் வரும்போது ரெண்டு பேருமே டென்ஷன் ரெண்டு பேரும் சம்பாதிக்கணுமா சம்பாதிச்சு வந்துட்டாங்க சாயந்தரம் வந்த உடனே கழுவு இவன் சொல்றான் அவட்ட ஏன் ஒன்ன நான் சம்பாதிக்கல நீ கழுவு சம்பாதிப்பதும் ஆளுக்கு பாதி வீட்டு வேலையும் ஆளுக்கு பாதி அதுல சொன்னாங்களா புள்ள பக்கத்துல ஆளுக்கு பாதியா இருக்கும் பால் கொடுக்கறதும் ஆளுக்கு பாதியா இருக்கும் நடக்குமா அது நடக்காது அல்லாஹ் அறிந்தவன் மகளுக்குனுடைய கடமை என்ன என்பதை பற்றி காலக்கடத்திலே கேளுங்கள் எந்த மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் காலிக்கிடத்திலே கேளுங்கள் காலிக்கை விட்டு விட்டு யாரிடத்திலாவது கேட்பீர்களே ஆனால் கடைசி இந்த மகளுக்கெல்லாம் உங்களுக்கு காலிக்காகிவிடும் எனவே பெண்களை எங்கேயாவது வேலைக்கு அனுப்புறது இருக்குது இந்த காலத்துல பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறாங்க பெண்கள் வேலைக்கு போறதுல லாபமா நஷ்டமா பெண்கள் வேலைக்கு போனா எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுங்களா கொஞ்சம் பணம் வேண்டாம் கிடைச்சிடும் ஆனா நிம்மதி போயிடும் எல்லாம் பெண்கள் வேலைக்கு போறாங்களோ சில நாள் சில மாதம் நிம்மதியாக தெரியலாமே தவிர காலையில் எந்திரிச்சா பிஸி அவன் ரெண்டு பேருமே போச்சு இவ்வளவு ஆபீஸுக்கு போகணும் அவன் ஆபீஸுக்கு போகணும் பிள்ளையெல்லாம் எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும் இவன் ஒரு ஆபீஸ்ல அவங்க ஒரு ஆபீஸ்ல பிள்ளை எல்லாம் எத்திம்கானால வீடு கூட்டியிருக்கு வீடு கூட்டியிருக்கு இவர் ஆபீஸ்ல இருந்து அஞ்சரைக்கு வருவார் அந்த ஆறு மணிக்கு வரும் பையன் நாலரைக்கே வந்துட்டான் அங்க உட்கார்ந்து இருக்கிற ரோட்ல கை சூப்பி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தா டென்ஷன் பிள்ளை பாரு உன் பிள்ளை பாரு அதான் உன் பிள்ளை பாரு விவேகரன் நான் தனியா படுத்த பெற்றேன் நான் கேட்டதை சொல்றேங்க சும்மா சொல்லல சில விஷயம் எல்லாம் அசிங்கம் தான் சொல்லக்கூடாது ஆனால் என்ன பண்றது உலகத்துல இவ்வளவு மகா அசிங்கம் நடக்கும்போது இந்த அசிங்கத்தை சொன்னா என்னங்க கெட்டு போச்சு உலகம் பூரா அசிங்கம் லோடு பூரா அசிங்கம் பேப்பர் சுவர் பூரா அசிங்கம் சுவத்துல ஒட்டுறதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்தவன் யாருன்னு கேட்டேன் எங்க போனாலும் செவத்துல ஒட்டி வச்சுட்டு போயவே இதுக்கு அனுமதி கொடுத்தவன் யாரு இந்த உரிமையை கேட்கறதுக்கு யாரும் இல்லை இந்த கடமையை பார்க்கறதுக்கு யாரும் இல்ல எந்த செவரு சும்மா நம்ம பனியனோட நின்று இருந்தா அல்லது சட்டையெல்லாம் நின்றுட்டு இருந்தா நம்ம முதுகுல போஸ்ட் ஓட்டிட்டு போவோம் நெத்தி அகலமா இருந்தா ஓட்டு போடுங்கள் எழுதிட்டு போயிடும் யார் கொடுத்த உரிமை எங்கிருந்து பெற்ற உரிமை நீ ஏன் இதை செய்கிறாய் இந்த நாட்டிலே கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ஏனென்றால் அத்தனை பேரும் ஓட்டு தேடுகிறவர் அத்தனை பேரும் அசிங்கமாக நடப்பவர்கள் எனவே சோதர்களே இவருக்கு டென்ஷன் அவருக்கு டென்ஷன் சாயந்தரம் வீட்டுல பாத்தீங்கன்னா என்ன நடக்கு தெரியுங்களா ஒரே வேதனையா தான் இருக்கும் சரி இனி ராத்திரி படுத்தா சொல்லவே வேண்டியது இவன் அந்த அழுப்புல படுத்திருப்பான் அந்த அழுப்புல படுத்திருப்பான் இப்போ ஆண் பெண்ணுடைய உரிமைகள் கடமைகள் அங்க எல்லாம் என்ன நிறைவேறும் காலையில எந்திரிச்ச உடனே பிசி சாயந்தரான டென்ஷன் ராத்திரியான கோபம் பகலான சண்டை ராத்திரியான கோபம் என்ன நடக்கும் வாழ்க்கையில சோதரிகளை கசந்து போய்விடும் கொஞ்ச காலத்துக்கு முன்னால நம்ம சாதாரண இந்த பேச்சு கேட்டுக்க முடியாது வாழ்க்கையே வெறுத்து போச்சு எல்லாரும் பேசுவாங்க சில வார்த்தைகள் உலகத்தில் பழகி போச்சு சூப்பர் பயங்கரம் அட்டகாசம் இதெல்லாம் நிறைய வார்த்தை இருக்கு சில வார்த்தை அசிங்கம் சொல்லலை நான் உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை தான் அதெல்லாம் தெரியும் அச்சிங்க அதெல்லாம் சொல்லலை அதே மாதிரி பசங்க சாதா பேசுறான் கூட வாழ்க்கையும் வெறுத்து போச்சு கொஞ்ச காலத்துக்கு முன்னால இந்த பேச்சே இல்ல சரி சொல்ல வந்தது விட்டு தான் பத்தே காலாச்சு அதாவது நான் ஓதுற காலத்துல ஒண்ணு படிச்சேன் மனித உரிமைங்கிற பேரால வேலைக்கு போறதுக்கு ஒரு அதாவது அதில் சொன்ன மாதிரி கோமணத்தை விட்டுட்டான்னு சொல்லி இடுப்புல பெல்ட் ஒண்ணு அந்த பெல்ட்ல கோமணம் கட்டுற மாதிரி பின்னால கோமரங்கத்த மாதிரி பின்னால எல்லாம் தகரத்தில் அதாவது வளையக்கூடிய இரும்புல செய்தது அதை போட்டு பின்னால இருந்து பொம்பளைக்கு மாட்டி அதுல ஒரு பூட்டை போட்டு சாதி இவன் கையில வச்சுக்குவான் இது உண்மை என் இடத்துல அதனுடைய கட்டிங் இருக்கிறது பொம்பளை ஆபீஸ்க்கு அனுப்புறான் பஞ்சாபி ஆபீஸ்க்கு அனுப்புறவன் இந்த பெல்ட் போட்டு பின்னால கோமன மாதிரி வந்து இங்க உள்ள ஒரு பூட்டு இருக்கும் அதை மாட்டி அந்த பூட்டை பூட்டி சாவி கையில அட எத்தனை பேர் பூட்டை உடைச்சிருப்பான் பீரோ பூட்டை உடைக்கிறான் இரும்பு பெட்டி பூட்டை உடைக்கிறான் இந்த பூட்டை என்னங்க உடைக்க முடியாது உடைத்தவர்கள் ஏராளம் உடைக்க கொடுத்தவர்கள் தாராளம் சோழர்களை வாழ்க்கை வெறுத்து போய்விட்டது இதுவா தேவை உலகமே உனக்கு இதுவா தேவை உனக்கு அறிவு தேவை ஆனால் அறிவை உபயோகிக்கிற பாதையும் தேவை அறிவு மட்டும் போதாது அறிவை உபயோகிக்கிற பாதை தேவை எப்படி ஒரு மனிதனுக்கு கார் வைத்திருக்கிற உரிமை இருக்கிறது ஆனால் காரை எப்படி ஓட்ட வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இருக்கின்றன ஒரு மனிதனுக்கு டூ வீலர் வைத்துக் வைத்துக் கொள்கிற உரிமை இருக்கிறது ஆனால் அதற்கு முறையும் இருக்கிறது இதே போல எல்லா காரியத்துக்கும் உன்னுடைய அறிவால் நீ உபயோகப்பட உனக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் எனவே இஸ்லாம் பகுத்தறிவுக்கு முதலிடம் கொடுக்கிறது ஆனால் அந்த பகுத்தறிவை அதனுடைய பாதையிலே உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது எனவே சோதர்களே நம்முடைய அறிவை இந்த மூளை பற்றி சொல்ல வேண்டியது இருந்துச்சு மூளை அல்லாஹ் கொடுத்திருக்கிற மூளையில உலகத்திலேயே சாதாரண உபயோகிக்கிறவங்க ஒரு பெர்சென்ட் அல்லது ரெண்டு பெர்சென்ட் உபயோகிக்கிறாங்க காணலாம் பாக்கி தொண்ணூத்தெட்டு பாக்கி ஆக ஐசக் நியூட்டன் தன்னுடைய மூளையை உபயோகித்தது எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் பாக்கி எல்லாம் பாக்கி அவ்வளவு அறிவெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான் உபயோகிக்க முடியவில்லை இன்னும் மூளையினுடைய பாகங்களை கண்டறியவே முடியவில்லை என்னென்ன இருக்கிறது என்று ஆயிரம் கோடி செல்லுன்னு சும்மாவா சொல்லி வச்சார் ஏன்னா அப்பதான் நம்ம சும்மா இருப்போம் ஒரு பெரிய நபரை சொல்லும் இல்லையா அதனால ஆயிரம் கோடி செல் எவ்வளவு இருக்கிறதோ தெரியாது உபயோகப்படுத்துங்கள் மனிதர்களே உலகத்திலே வாழ்கிற மனிதர்களே அறிவை உபயோகப்படுத்துங்கள் அல்லாஹருடைய ஆணைக்குட்பட்டு என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் வாஹிர் தாவானா الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد بينا لكم الآيات إن كنتم تعقلون تلك الأمثال نضربها للناس وما يعقلها إلا العالمون صدق الله مولانا العظيم இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே நமக்கு முன்னாலே அரிய பெரிய கருத்துக்களை அள்ளித்தந்து அமர்ந்திருக்கும் என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர்கள் மௌலானாக்கள் அதிரத்மார்கள் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே பத்தரை மணிக்கு தொழுவோம் என்று சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கே தொழுவோம் நாங்க தவாப் செய்வோம் சொன்னோம் இந்த வருஷமா சொன்னோம் அடுத்த வருஷம் அப்படி இல்லை பத்தரைக்கு தொழுவோம் இன்றைக்கே தொழுவோம் இப்ப நேரம் ஒன்பது இருபது அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஷால்ல எல்லாம் முடிஞ்சு இன்று காலையிலே நடந்த கருத்தரங்கம் அங்கே வருகை தந்திருந்தவர்களுக்கு தெரியும் நல்ல பல கருத்துக்களை நம் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய இரண்டு உளமாக்களும் சொன்னார்கள் என்னையும் சொல்ல சொன்னார்கள் அது சம்பந்தமாக என்ன அங்கே பேசப்பட்டதனுடைய சாராம்சத்தை அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ற காரணத்தினாலே அதை இங்கே சொல்ல வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதனாலே நம்முடைய தியாவுதீன் அதிரத் தாவூதி அவர்கள் முத்தலாக்கும் ஃபஸ்கும் என்பதை பற்றி பேசினார்கள் முத்தலாக் என்று சொன்னால் ஒரு மனிதன் மூன்று தலாக் ஒரே நேரத்தில் சொன்னால் சொல்லக்கூடாது மூன்று தலாக்க ஒரு தலாக்கும் சொல்லக்கூடாது அதாவது தலாக்கே சொல்லக்கூடாது அப்படி ஒரு மனிதன் சொல்லிவிட்டால் கோபத்தில் சொல்லிவிட்டால் தலாக் ஆயிரும் மூணு தலாக்குன்னு தலாக் தலாக்குன்னு சொன்னாலும் உனக்கு மூணு தலாக்குன்னு சொன்னாலும் முத்தலாக்குன்னு ஒரே தடவையில சொன்னாலும் மூன்று தலாக் நிகழ்ந்துவிடும் சிலருடைய கருத்து இதற்கு மாற்றமாக அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் அது நம்முடைய அகலு சுண்ணத் வல் ஜமாத்துக்கு புறம்பான கருத்து இன்றைக்கும் யார் சொன்னாலும் அது புறம்பானதுதான் ஹதீசுப்படி படி குரான் படி ஹதீஸின் படி இஜ்மா கயாசின் படி முத்தலாக் சொன்னால் அது மூன்று தலாக் நிகழ்ந்துவிடும் பிறகு அந்த மனைவியோட எக்காரணம் கொண்டும் கூடி வாழ முடியாது என்பதை நம்முடைய இதாவுதீன் அதிரத் தெளிவாக காலையிலே அதிசாதாரங்களுடனே சொன்னார் அதே போல பஸ்கை பற்றியும் சொல்லப்பட்டது பஸ்க் என்று சொன்னால் ஒன்று இருக்கிறது தலாக் கணவன் கொடுத்தால் தலாக் மனைவி வாங்கி கொண்டால் அதற்கு பெயர் ஹுலர் பணம் கொடுத்து வாங்கினால் அல்லது சும்மாவே புருஷன் தலாக் கேட்டு வாங்கினான் இவரா கொடுத்தா அதுக்கு பேர் தலாக் அவ கேட்டு வாங்கினால் அதுக்கு பேர் ஹுலர் ரெண்டு பேரும் சொல்லல ஏதோ காரணத்தினால் கணவன் மனைவியை பிரித்து வைத்தால் அதற்கு பெயர் இப்ப கணவன் மனைவி பிரித்து வைக்கலாமா உதாரணமாக கணவன் எங்கேயோ போயிட்டார் நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு எந்த செய்தியும் இல்லை அவரை பற்றி இப்ப இப்ப இப்படியே இருக்கணுமா பிரித்து வைக்க முடியுமா இதே போல கணவனுக்கு தீராத வியாதிகள் அசிங்கமான அசூசியான வியாதிகள் இதெல்லாம் இருக்கு என்றால் அந்த மனைவியோடு வாழ மனைவி அவளோடு வாழ இஷ்டப்பட முடியாததற்குரிய காரணங்கள் இருந்தால் இதே போல கணவன் மார்க்கத்திற்கு புறம்பாக மனைவியை தண்டிக்கிறான் அடிக்கிறான் உதைக்கிறான் உணர்வில்லாமலே உதைக்கிறான் உதைக்கிறதுங்கிற வார்த்தையை மனுஷனுக்குள்ளதில்லை அதனாலதான் தமிழ்ல சொல்லி வச்சிருக்க மனுஷ மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட செயல் உதைக்கிறோம் உதைக்கிறது எதுன்னு தெரியும் ரெண்டு பிரபல்யமானது இருக்கு ஒன்னு குதிரை இன்னொன்னு கழுதை குதிரைக்கும் கழுதைக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னா உதைக்கிறதுல குதிரை ஒரு காலில் உதைக்கும் கழுது ரெண்டு காலில் உதைக்கும் உதைக்கிற மாதிரியே தெரியாது சிங்கிற மாதிரி தெரியும் ரெண்டு காலம் தூக்கி எந்த வயத்தில் வைக்கும் அந்த என்ன லைட்னிங் வேகத்தில் அடிக்கும் அப்படி எதிர்பாராம ரெண்டு அகலே அடிக்கும் ஆனா இப்ப இருக்கிற கழுதைக்கு அந்த உணர்வும் போயிருக்கு உதைக்கிறத பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு அப்படி இருந்தால் கணவன் மனைவியை பிரித்து வைக்கலாமா ஹனபி மதவில ஏதோ சில இடத்துல தான் இருக்குதே தவிர இல்லையானா கணவன் மனைவி பிரித்து வைக்க முடியாது ஆனால் சில காரணங்களுக்காக வேறு மதுகபுகளை பின்பற்றி நாமும் பிரித்து வைக்கலாம் என்னென்ன காரணங்களால நாலு காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு எப்படி பிரித்து வைக்கணும் என்றால் அதற்குரிய முறையும் இருக்கிறது ஆக ஊரிலே காசி என்று ஒருவர் இருந்தால் அவரோ அல்லது ஊர் ஜமாத்தோ அந்த ஜமாத்திலே ஆளுங்களும் இருக்க வேண்டும் அவர்கள் சேர்ந்து இன்னென்ன முறைப்படி பஸ்ட் செய்து வைக்கலாம் என்பதை பற்றி விவரமாக சொல்லப்பட்டது இனி அது மேற்கொண்டு விவரங்கள் வேண்டுமானால் நம்முடைய நகர் உலமாக்கல் இடத்துல கேட்டால் சொல்லுவார்கள் இரண்டாவது விஷயமாக அப்துல் காதர் அவர்கள் பேசும்போது ரத்த தானம் செய்யலாமா செய்யக்கூடாதா நிர்பந்தமான நேரங்களிலே அத்தியாவசியமான நேரங்களிலே ரத்தத்தை தானமாக கொடுக்கலாமே தவிர தர்மமாக கொடுக்கலாம் ஆனால் விலைக்கு விற்கக்கூடாது ரத்தம் நஜிசான பொருள் ஆகினால விலைக்கு விற்கக்கூடாது தானமாக கொடுக்கலாம் அவருடைய உயிர் அந்த ரத்தத்தை கொண்டுதான் பாதுகாக்கப்படும் என்றிருந்தால் பிறகு அது தானமாக கொடுக்கலாம் ஆனால் ரத்த தானத்தை கொடுக்கும் பொழுது அதில் ஹெச்ஐவி கிருமியை சேர்த்து எழுச்சியும் தானமாக கொடுத்துடக்கூடாது என்று பேசினார்கள் அதே போல டியூப் மூலமாக ஒரு குழந்தை உண்டாக்கி இதெல்லாம் செய்கிறார்களே செய்யலாமா என்றால் அத்தியாவசியமான நேரங்களிலே ஒரு மனைவிக்கு அங்கே கருத்தரிக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த மனைவியினுடைய விந்தையும் இந்திரி சினை முட்டையையும் கணவனுடைய அணுவையும் எடுத்து கருவையும் எடுத்து இரண்டையும் டியூபிலே ஒன்று சேர்த்து பிறகு மனைவியினுடைய அந்த ரகமில கற்பப்பையில வைத்து குழந்தை உண்டாக்கினால் தவறில்லை ஆனால் அடுத்தவர்களுடைய இந்திரியத்தை எடுத்து வைத்து குழந்தை உண்டாக்கலாமா என்று சொன்னால் அப்படி செய்யக்கூடாது என்பதை பற்றி விரிவாக பேசினார்கள் மேலும் விவரங்கள் நகர் எடுத்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவதாக அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே பிறையும் ஈதும் ஒரே நாளிலே கொண்டாடத்தான் வேண்டுமா ஒரே நாளிலே ரம்ஜான் ஆரம்பிக்க வேண்டுமா ஒரே நாளிலே ஈடு கொண்டாட வேண்டுமா என்பதை பற்றி பேச சொன்னார்கள் அதில பல விஷயங்களை சொல்லிவிட்டு கடைசியாக நம்முடைய அறிஞர்களுடைய கருத்துப்படி தாராளமாக உலகம் முழுவதும் கூட ஒரே நாளில் கொண்டாட முடியும் அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனாலும் உலகம் முழுவதை பற்றி இப்பொழுது நாம் பேசுவதற்கு தேவையில்லை ஆகையினால் இந்தியா முழுவதும் இலங்கை அடக்கம் இந்தியா முழுவதும் ஒரே நாளில் ஈதும் கொண்டாட முடியும் ரம்ஜானும் ஆரம்பிக்க முடியும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தால் உலமாக்களும் அரியர்களும் வானவியல் அரியர்களும் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஏற்பாடை செய்தால் இந்த விதமான அபிப்பிராய பேதங்கள் வரவேண்டியது இருக்காது அப்படி ஏற்பாடு இல்லாததனால் சில சமயத்தில் இந்த மகல்லாவிலே இன்றைக்கு அந்த மஹல்லாவிலே நாளைக்கு என்ற தர்ம சங்கடமான நிலை ஒன்னு இருக்கு சங்கடம் இன்னொன்னு தர்மத்தில் கிடைக்கிற சங்கடம் தேவையில்லாத சங்கடத்துக்கு தான் தர்ம சங்கடம் சொல்றது என்ன செய்ய ஒன்னும் செய்ய முடியல அவங்க ஏதோ அப்பறைய கேட்டு செய்தி கேட்டு அவங்க செய்யறாங்க செய்தி கேள்விப்படாதனால இவங்க செய்யல இப்படி எல்லாம் கருத்து வேறுபாட்டுடன் மட்டுமல்ல நிகழ்விலே கூட பலவிதமான சிரமங்களை சகித்துக் கொண்டிருக்கிறோமே இது தேவையற்றது இந்தியா முழுவதும் ஒரே நாளிலே ரமதான் ஆரம்பிக்க முடியும் இந்தியா முழுவதும் ஒரே நாளிலே ஈடும் கொண்டாட முடியும் இதுபோன்று மற்ற பிறைகள் ஹஜ்ஜுடைய பராத்துடைய இவையெல்லாம் ஒரே நாளிலே செய்ய முடியும் ஆனால் அதற்குரிய அமைப்பு தேவை என்பதை பற்றி நான் சொன்னேன் அது ஒரே நாளிலே செய்ய முடியும் முடியாது என்பதல்ல அமைப்பு தான் தேவை ஆனால் ஒரே நாளிலே செய்ய முடியும் என்பதற்கு அந்த பிறை பார்த்து ஊர்ஜிதம் செய்யப்பட வேண்டும் எங்கேயாவது டெல்லியிலேயோ கல்கத்தாவிலேயோ பம்பாயிலேயோ மதராசிலேயோ திண்டுக்கல்லையோ பேகம்பூர்லயோ ஏதாவது ஒரு இடத்துல பிறை பார்த்திருந்தால் அந்த பிறையை வைத்துத்தான் செய்ய முடியுமே தவிர வெறும் கணக்கு போட்டு இந்த நாளிலே பிறை தெரியும் ஆகையினாலே ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே இந்த நாளில் கட்டாயமாக பிறை தெரியும் கண்ணுக்கு ஆகையினால் இந்த நாளில் தான் ஈதென்று ஊர்ஜிதமாக யாராலும் சொல்ல முடியாது பார்த்துட்டாங்க ஒரு இடத்துல இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டாங்க நம்ம எல்லாரும் ஒப்புக்கொள்ளலாம் எல்லோருக்கும் பார்க்க முடிந்த பிறையாகத்தான் இருக்கும் அது ஏதோ காரணத்தினாலே நாம் பார்க்காமல் இருந்திருப்போம் அவ்வளவுதானே தவிர பார்க்க முடிந்த பிறை என்றால் எல்லோரும் ஒரே நாளில் ஈடு கொண்டாட முடியும் இந்தியா முழுவதும் ஒரே நாளில் பார்க்க முடியும் அவ்வளவுதான் சொல்லுகிறோமே தவிர கணக்கு போட்டு வைத்துக் கொண்டு எப்படி சன்ரைஸ் சன்செட் அதே போல மூன் ரைஸ் மூன் செட் அதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாலேயே வெளியாகி விடுகிறது அந்த கணக்கை பார்த்துக் கொண்டு அதன்படி ஈதும் கொண்டாட முடியும் ரமதானம் ஆரம்பிக்க முடியும் என்று சொல்லுவது இருக்கிறது அது வானவியல் அறிவிலே சூனியம் என்பது மட்டுமல்ல மார்க்க அறிவிலே மகா சூனியம் என்பதையும் காட்டுகிறது சென்ற வருடத்திலே அகலு சின்ன ஜம்மியத்து அகல் குரான் வல் ஹதீஸ் ஜே கியூ ஹெச் அதுக்கு பேர் இவர்கள் சென்ற வருடத்தில் சென்ற இருபது நான் அங்க சொல்ல நினைச்சேன் அது விட்டு போச்சு ஆகினால எங்கேயாவது சொல்லிடுங்கிறதுக்காக சொல்றேன் பதினஞ்சு ரெண்டு தொண்ணூத்தி ஆறு தினமணியில வந்தது இது இதே போல இந்த தினமணியில வந்ததுக்கு முன்னாலேயே அவர்களுடைய நோட்டீஸே ஒண்ணு வந்திருக்கு பதினஞ்சு ரெண்டு தொண்ணூத்தி ஆறு அப்ப பதினஞ்சு ரெண்டு தொண்ணூத்தி ஆறுல தினமணி செய்தியில என்ன வந்திருக்கு என்று சொன்னால் இந்தியா முழுவதிலும் உள்ள முஸ்லிம்கள் ரம்ஜான் பெருநாளை இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாட வேண்டும் என சென்னையில் உள்ள ஜம்மியத்து அகலில் குரான் வல் ஹதீஸ் என்ற இஸ்லாமிய அமைப்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது அதனால கடைசியில் அது எழுது அந்த பத்திரிகையில் எழுதுறார் இந்த பத்திரிகைக்காரர் நமக்கு ஏதாவது விரோதம் இருந்தால் உடனே எழுதுவார் கல்கத்தா மும்பாய் நகரங்களில் திரை அதிகபட்சமாக பத்து நிமிடங்கள் தென்படும் என முஸ்லிம் விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள் இது இருபதாம் தேதி வரும் சொல்லி பதினஞ்சாம் தேதி பேப்பர்லேயே வந்துருச்சு இருபதாம் தேதி கட்டாயமா புற தெரியுமா இவை இதை ஏற்று நாடு முழுவதிலும் உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாட ஒத்துழைக்க வேண்டும் என்று அதனுடைய செக்ரட்டரி தினமணியில அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் அதே இதை நோட்டீஸாக வெளியிட்டது மட்டுமல்ல மகாசூரியம் என்பதை காட்டுவதற்காகவே காட்டுவதற்கு முக்கிய நகரங்களுடைய பேர் கல்கத்தா சென்னை டெல்லி அங்கே எப்ப தெரிய ஆரம்பிக்கும் பிறை சென்னை கல்கத்தாவில் அஞ்சு ஐம்பத்தி நாலுக்கு ஆரம்பிச்சு ஆறு நாளுக்கு மறையுமாம் இருபதாம் தேதி மறையறத பதினஞ்சாம் தேதியை சொல்றாரு கல்கத்தாவில் அஞ்சு ஐம்பத்தி நாலு நான் நோட்டீஸ் வச்சிருக்கிறேன் வேண்டாம் ஜெராக்ஸ் எடுத்துங்க அஞ்சு ஐம்பத்தி நாலுல இருந்து ஆறு நாலு வரைக்கும் பத்து நிமிஷம் தெரியும் கல்கத்தாவில சென்னையில ஆறு முப்பத்தஞ்சுல இருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏழு நிமிஷம் தெரியும் டெல்லியில ஆறு முப்பத்தி மூணுல இருந்து ஆறு நாற்பத்தி நாலு வரை பதினாலு நிமிஷம் தெரியும் பம்பாயில ஏழுல இருந்து ஏழு பத்து வரைக்கும் பத்து நிமிஷம் தெரியும் என்று பதினஞ்சாம் தேதி முன்னாலேயே இந்த அறிவிப்பு வந்துருச்சு இருபதாம் தேதி சாயந்தரம் புற தெரியும் என்று ஆனால் இந்தியாவில் கேரளாவை தவிர எந்த இடத்திலும் இருபதாம் தேதி புற தெரியல இருபத்தி ஒன்னாம் தேதி தான் புற தெரிஞ்சிச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி இது நடந்தது இவருடைய அறிவிப்பு என்னானது வானவியலை பற்றியும் தெரியாது மார்க்கத்தை பற்றியும் தெரியாது அல்லாஹை பற்றியும் தெரியாது இன்னொன்னு இங்க பாருங்க ஆரம்பத்தில் எழுதியிருக்கு இந்த நோட்டீஸ்ல இந்தியா முழுவதும் ஒரே நாளில் பெருநாள் இந்த நோட்டீஸ்ல எழுதியிருக்கு என்னோட பேச்சு குறைஞ்சாலும் பரவாயில்லை இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதுனால சொல்றேன் இதுல எழுதியிருக்கு பிறையை பார்த்து நோன்பு நோக்க வேண்டும் பிறையை பார்த்தே பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று கூறிய நபி அவர்கள் தூமூலிருயதிகி பார்த்து நோம்பு வையுங்க பிறைய பார்த்து பிறைய பார்த்து நோம்பு விடுங்க என்று கூறிய என்று கூறிய நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நாம் எழுதவும் கணிக்கவும் அறியாத உண்மை என்றும் மாதம் என்பது இருபத்தி ஒன்பது நாட்களாகவோ அல்லது முப்பது நாட்களாகவோ இருக்கும் என்றும் கூறியுள்ளார்கள் மாசம் இருபத்தி ஒன்பது முப்பது இருக்கும் நம்ம இன்னா உம்மத்தின் உண்மை எத்துல்லா நக்துவலா நக்து நம்ம உம்மி நமக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது விரல காமிச்சாங்க இருபத்தி ஒன்பது முப்பது என்று சொல்ல சொன்னாங்க இதைத்தான் நம்மள சொல்றோம் அவரும் சொல்றார் ஆனால் அதுக்கு பிறகு உள்ள வார்த்தை தான் இங்க கவனிக்க வேண்டும் ஆனால் அறிவியல் ஞானமும் சாதனங்களும் நிறைந்த இன்றைய காலத்தில் திரைய உதயமாகும் நாள் நேரம் சூரிய உதயம் அஸ்தம் ஆகியவைகளை மிக துல்லியமாக கணக்கிடக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நல்கி அருளியுள்ளான் ரசுல்லா அப்படி சொல்லி இருக்கிறாங்க ஆனால் ஆனாலுக்கு என்னங்க அர்த்தம் ஆனால் முன்னால் உள்ளதெல்லாம் அழிச்சாச்சுன்னு அர்த்தம் ரசுல்லா சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் ஆனால் என்ன அர்த்தம் ரசுல்லா சொன்னதெல்லாம் சரியில்லைன்னு அர்த்தம் நீங்க கூப்பிட்டீங்க நான் வர்ற ஆனால் என்ன அர்த்தம் வரமாட்டேன்னு அர்த்தம் நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க நான் வர்றேன் ஆனால் என்ன அர்த்தம் இங்கே விளங்க அல்ல சொல்லாதீங்க ஆனால் சொல்லாதீங்க ஆனால் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு முன்னால் ஒரு தப்புன்னு அர்த்தம் ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்க ஆனால் எழுதினால் ரசூல்லா சொன்னதை தவறு என்று சொல்லுகிறாய் எதை வேண்டுமானாலும் சகிப்போம் ஆனால் இதை சகிக்க முடியாது எதை வேண்டாலும் பொறுப்போம் ஆனால் இதனை பொறுக்க முடியாது அதனாலதான் நம்ம சொல்றோம் இதுக்கு பேர் என்னவோ ஜம்மியத்து ஜம்மியத்து அகு குரான் வல்ஹீசா இருக்கலாம் இன்றைக்கு இவங்க இதை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க இன்றைக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை தெரியும் ஏதோ முஸ்லிமா முன்னேற்றமா அதுக்காக ஊர் பூரா கலகமா முஸ்லிமா முன்னேற்றமா ஊர் முழுவதும் கலகமா இது அருள் சொன்ன அருள் அல்ல அருள் ஜம்மியத்து அகலில் குரான் வல் JA J A Q H இங்கிலீஷ்ல தான் பேரெல்லாம் வியாதிக்கு பேரு இங்கிலீஷ் மருந்துக்கு பேரு இங்கிலீஷ் உங்களுக்கு என்னங்க பிபி டி படிக்கல பேர் பிபி தான் ரத்த அழுத்தம்ல சொல்ல தெரியாது பிபி அது ஹையா லோவா சுபகானந்த் யாருக்கு வீட்டுல பொம்பளைய ஸ்கூலுக்கு போல ஹை பிரஷரா லோ பிரஷரா எல்லாத்துக்கும் பேர் இங்கிலீஷ்ல இதுக்கும் பேர் இங்கிலீஷ்ல தமிழ்ல சுருக்கு பேர் இல்ல ஜேஏக்யூஹெச் தான் அதத்தான் அந்த பத்திரிகார் எழுதுவாரு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து இப்ப பிரிஞ்சிருக்கிறாங்க அவர் அபு ஹனிஃபா இவர் இமாம் சாஃபி இதுக்கு பிறகு வருவார் இன்னொரு தெரியுமா என்னங்க மாலிகி ஹம்பலி எம்பலி அந்த சாப்பிடுற புலி எல்லாம் வரும் பின்னால பின்னால வரும் அங்க நாளையுமா அங்க நாளையுமா நீங்க இங்க நானூறு நாளையும் ஒன்று சேர்த்துவதாக பிரகடனப்படுத்திக் கொண்டு உம்மத்தை வேறுபடுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டமைப்பு இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இதை விட்டுவிட்டு அவர்கள் எங்கோ சென்று விட்டார்கள் அரசியல் ரீதியிலே நாளைக்கு அதையும் விட்டுவிட்டு துண்ட காணான் துணிய காணான் ஓட போறான் பாத்துக்க அப்ப நீங்களும் ஓட போறீங்களா சோதர்களே நண்பர்களை எச்சரிக்கையாக இருங்கள் இந்த சமுதாயத்தை கெடுத்த கூட்டங்கள் ஏராளம் அவைகள் இன்று இருப்பது கூட தாராளம் ஆனால் அவைகள் பூந்தோடு அழிக்கப்படும் நாங்கள் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் இருக்கிறான் இந்த தீனை பாதுகாக்கிற அல்லாஹ் இருக்கிறான் இருக்கிறவ இன்னால எத்தனை அழுத்தம் இந்த ஆயத்திலே இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கேளுங்கள் உலமாக்கிடத்திலே இன்னா நகனு நசல் நிக்கிற இன்னா லகு லஹாபிதும் யாராலும் எவராலும் எந்த காலத்திலும் எந்த வகையிலும் எந்த முறையிலும் எந்த துறையிலும் அழிக்க முடியாது என்பதில்லை அழிக்க நினைக்க கூட முடியாது அல்ல பாதுகாப்பான் அப்படிப்பட்ட மார்க்கம் இது அதனால தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை சொன்னேன் சில வார்த்தைகளை அல்லாஹு தாலா நமக்கு அறிய அதை பற்றி அமர்த்திய தொகுதி தருவானாக மொத்த கருத்து என்னவென்றால் பிறை தெரிய முடியும் ஆனால் எங்காவது பார்த்திருக்க வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் ஒரே நாளிலே தாராளமாக கொண்டாடலாம் ஆனால் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதுதான் கருத்து